திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் சிராப்பள்ளி திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளே ரொன்றுடைய நை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராபள்ளி குன்றுடையானை கூற குளிரும் மே கைமகேந்தி கடுவனோடூடி கழை பாய்வான் செம்முகமந்தீ கருவரை ஏரோஷிராபள்ளி வெம்முக வேழ தீருரி போர்த்த விகீர்தானி பைமுகநாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மந்தம் மோஷவம் மழலை ததும் வரை நீழல் செந்தன் பூனமோ சுனையோ சூழ்ந்த சிரா பள்ளி சந்தமலர்கள் சடை மேலுடைய விடையூறும் எந்த மடிகள் அடியார் கல்லல் இல்லை துறை மல்கு சார சுனை மல்கு நீல திடை வைகி சிறை மல்கு வண்டோ தும்பியும் பாடோ சிரா பள்ளி கரை மல்கு கண்டன் கனலெறியாடோ கடவுளெம்பீரை மல்கு சென்னியுடையவன் எங்கள் பெருமானே கொலைவரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக சென்றனரேனோ சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரை பீர்கள் நிலபரை நீல முண்டதும் வெள்ளை நிறமாமே வெளிய தஞ்சாரல் விரி நிறவேங்கை தன் பொது செய்ய பொன் சேரு சிராப்பள்ளி மேய செல்வனார்த்தையல் ஓர்பாகம் மகிழ்வ நஞ்சுண்ப தலையோட்டில் ஐயமும் கொள்வ ஆரிவர் செய்கை அறிவாரே வேயுயர் சாரல் கருவிரலூகம் விளையாடும் சேயுயர்கோயீர் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயுயர் கொள்ளி கைவிளக்காக பெருமான தீயுகந்தாடல் திரிகுறிப்பயிற்று ஆகாதே மலை மல்கு தோழன் வலி கெடவூன்றி மலரோன் தன் தலை கனலாக பலி திரிந்துண்ப பழியோரார் சொலவலவேதோ சொலவலகீதோ சொல்லுங்கால் சிலபல போலோ சிராப்பள்ளி சேட செய்கையே அறப்பள்ளியானும் மலருரைவானும் அறியாமை கரபுள்ளி நாடி கண்டிலரேனோ கல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேய வார்ச்சடை செல்வர் மனை தோறும் இறப்புள்ளீரும்மை ஏதிலர் கண்டால் இகழே நாணதோடை நீ தோர்களும் கஞ்சி நாட்களை ஊணா பகலுண்டோதோவோர்கள் உரைக்கு சொல் பேணாது உருஷீர் பெருதுமென்பீரெம்பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே தேனயம் பாடு சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரோ கழுமலபூரீர் கபூணியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்த தவரொடு மன்னி வாழ்வாரே சுவாமி மாத்ருபூதேஸ்வரர் அம்பாள் மட்டுவார் குழலி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்றுட்டையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையோரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிரும் மே கைமக ஏந்தி கடுவனோடுடி கழிப்பாய்வான் செம்முக மந்தி கருவரையேரோ சிராப்பள்ளி வெம்மோக வேழ தீரூரி போர்த்த பைமுக நாகம் மதியூடன் வைத்தல் பழியன்றே மந்தம் முழவ மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் பூனமோ சுனையும் சூழ்ந்த சிரபள்ளி சந்தம் மலர்கள் சடைமேலுடையார் விடையூரும் எந்தம்மடிகள் அடியார் கல்லல் இல்லையே துறை மல்கு சாரர் சுனை மல்கு நீல திடைவை சிறை மல்கு வண்டும் தும்பியோ பாடும் சிரா சிராப்பள்ளி கரைமல்கு கண்டன் கனலறியாடும் கடவுள் எம் பிறை மல்கு சென்னி உடையவனெங்கள் பெருமானே கொலைவரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலைபரையாக செற்றனரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீல முண்டதும் வெள்ளை நிறமாமே வெய்ய தன்சாரல் விரிநீரை வேங்கை தன் போகோது செய்ய பொன்சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலோர் பாகம் மகிழ்வர் நஞ்சுண்பர் தலையோட்டில் ஐயமும் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே வேயோயர் சாரல் கருவீரலூகம் விளையாடும் சேயூயர் கோயிற் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயோயர் கொள்ளி கைவிளக்காக பெருமானார் தீயூகந்தாடல் திருக்கூறி பாயிற்றாகாகதே மலைமல் கோதோளன் வலிகேட ஊன்றி மலரோன் தன் தலைக்கலனாக பலி தீரிந்துண்பர் பழியோரார் சொலபல வேதோ சொலபல கீதோ சொல்லும் கால் சிலபல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே அறப்பள்ளியானும் மலரூரைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேய வார்ச்சடை செல்வர் மனை தோறும் இரப்புள்ளி இரப்புள்ளீரும்மை ஏதிலர் கண்டால் இகழாரே நாணாதுடை நீ தோர்களும் கஞ்சி நாட்காகலை ஊனா போர்கள் உரைக்கோ சொல் பேணாதோரோ சீர் பெருதுமென்பீரம் பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே தேனயம்பாடோ சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரு கழுமல ஊரீர் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமேகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்த தவறோடு மன்னி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம்